நமக்கு வந்து ரெக்கார்டிங் தான் டைம் சேவ் அது அது ஓகே ஓகே அது வென் ஐ வாஸ் இன் ஹைதராபாத் ஹைதராபாத் ப்ரொஃபசர் பார்த்த சாரதி டிஸ்கஸ்டு சோ many திங்ஸ் ஏ ஹி கேவ் எ கேவ் அஸ் ஏ டிஃபரண்ட் இன்சைட் திங்ஸ் சோ many இஸ்யூஸ் தட் ஆல்வேஸ் பர்టిక్యులர்லி எட்வர்ட் சையத் எட்வர்ட் சையத் பத்தி சையத்தை பத்தி அவர் பேசும்போது அதான் சொல்றாரு நீங்க ஏன் வந்து உண்மையை போய் அதிகாரத்துக்கிட்ட பேசுறீங்க ஒய் ஷுட் ஒய் ஷுட் யூ ஸ்பீக் ட்ரூ ட்ரூத் டு பவர் டசின்ட் பவர் நோ டசின்ட் பவர் நோ Where has truth? Where is truth? Doesn't power know? Whom has truth? Doesn't power know? Who are reluctant to speak to power, considering the heap of weapons and arms along with judiciary sanctions. Judiciary sanctions. அப்போ அந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வாட் ஹீ செட் அகெயின் அண்ட் அகெயின் வாட் ஹீ செட் இஸ் ஆஸ் ஆஸ் எ ரைட்டர் இஸ் எ ஃபேமஸ் ஆர் எ ஸ்காலர் இஸ் எ ஃபேமஸ் there is no necessity to be to accompany his ideas to accompany his ideas who introduced edward sayed to you one of the scholar that may be the high esteem in your respect hmm. you may uh, you may keep the persons in high esteem அவர் சொன்ன உடனே நீங்க என்ன the moment he advised the moment he narrated edward sayed you, you started reading about edward sayed hmm. edward sayed ஓகே இட்ஸ் ஓகே நோயிங் எட்வர்ட் சையத் இஸ் ஓகே ஷுட் வி நோ எட்வர்ட் சையத் வித்தவுட் த லென்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் வித்தவுட் த லென்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதனுடைய ஃபாலோ அப்பா இன்னொன்னு நான் பேசிட்டு இருக்கும்போது லென்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் ஆமா அது வந்துட்டேன்னு அப்புறம் இந்த ஃபாலோயிங் திஸ் டிஸ்கஷன் செகண்ட் நான் பேசிட்டு இருக்கும்போது ஐ திங்க் தட் ஐ I, may, I used a passing reference regarding Gurumurthy as right ரைட் uh, right intellectual. ரைட் இன்டலெக்சர் அப்படின்னு ஒரு வேர்டு போட்டோன்னே அவர் சொன்னார் ஈன்பால் he ஹீ டோல்டு ஹி மேட் இ டிஸ்டிங்ஷன் ஹி மேட் இ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் left intellectuals and right intellectuals. What is that is there is no right intellectual not at all. There is no right intellectual நாட் அட் ஆல் தேர் கேன் பி ஒன்லி intellectual தட் மஸ்ட் நோ லிபரேஷன் ஆஃப் அதர்ஸ் மஸ்ட் நோ emancipation ஆஃப் அதர் தட் மீன்ஸ் தட் கைண்ட் ஆஃப் intellectual மஸ்ட் டு ரெகனைஸ் த ஹாப்பினஸ் ஆஃப் அதர்ஸ் எப்படி இன்டெலெக்சுவலாக முடியும் கன்சர்வேட்டிவ்ஸ் எப்படி இன்டெலெக்சுவல் எனக்கு நான் உண்மையாலுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது என்னால் வந்து அதை என்னடா இது வந்து இப்படி பார்க்குறாங்க இந்த இந்த இஷ்யூ வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா லெஃப்ட் ஐடியாலஜி குட் பி ஒன்லி த ரெமிடி லெஃப்ட் ஐடியாலஜி குட் பி த ரெமிடி ஒன்லி த ரெமிடி ஃபார் த ப்ராப்ளம் தட் வி ஹாவ் இன் இந்தியா தட் வி ஹாவ் இன் இந்தியா ஆனால் அதை நோக்கி போகிறதுக்கு எது எல்லாமே தலித் ஐடியாலஜிலாம் உங்களுக்கு பயன்படும் தலித் ஐடியாலஜிலாம் பயன்படும் லெஃப்டருடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்பது வேறு பல்வேறு ஸ்பியரை அவங்க பார்க்குறாங்க தலித் ஐடியாலஜின்னு சொல்கிறது வேறு பல்வேறு ஸ்பியரை அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய இஷ்யூஸ் அவங்க வந்து தே ஹாவ் பீன் ஹைலி கன்ஃபைன்ட் டு சட்டைன் ஏரியா சுட்டம் சட்டைன் ஏரியா ஆனால் இது ரெண்டுமே வந்து ஆண்டகனிஸ்டிக் கிடையாது சினானிமஸ் தான் ரெண்டுமே அதாவது தே கோ வித் பேரலர் தே கோ தே தே ஆர் ஃபங்க்ஷனிங் பேரலி தே கோ வித் பேரலர் அப்போ நாம் வந்து ஆக்சுவலி வாட் மார்க்சிசம் தட் ஹேஸ் பீன் டாட் டு அஸ் தட் இஸ் நாட் மார்க்சிசம் ஹியர் It is a Marxism of G. Ramakrishnan. It is a Marxism, Marxism of Tapandian. Mm. It is a Marxism of Sitaram Yechuri. Mm. It is a in in a broad spectrum, in a broad level, in, in a broad term, that could be that could be manifested, that could be defined as a Marxism of Brahminical society. அப்போ நாம் என்ன பண்ணுறோம் வி ஆர் வெரி அவர் அது நமக்கு வந்து அலர்ஜிக்காக இருக்கிறோம் ஆஸ் இட் வாஸ் as it was explained, as it was followed, as it was praised by the Brahminical forces, naturally we are allergic to Marxism too. The question is, இப்போ நமக்கு அது தேவையா அப்படி இது அப்படி இல்லை நமக்கு அது இல்லை இல்லை அப்போ படிக்கிறதுல என்னன்னு கேட்டால் வி மஸ்ட் நோ மார்க்சிசம் ஃப்ரம் த ஆத்தர்ஸ் ஹூ ஆர் நாட் பிலாங்கிங் டு இந்தியா ஹூ ஆர் நாட் பிலாங்கிங் டு இந்தியா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து யூ ஹாவ் மோர் பெர்செப்ஷன் தன் ஃபேக்ட் யூ ஹாவ் மோர் பெர்செப்ஷன் தன் ஃபேக்ட் ரிலேட்டட் டு மார்க்சிசம் that perception are, are, are the perceptions of the brahminical scholars brahminical persons brahminical scholars அப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் என்ன வாட் கைண்ட் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன் இன்டர்பிரேஷன் தே கிவ் நமக்கு என்ன இன்டர்பிரேஷன் தராங்க அவங்க நத்திங் தேர் இஸ் நத்திங் டு லூஸ் but there is a world to win அப்போ நான் சொன்னேன் ஆமாம் அந்த இன்டர்பிரட்டேஷன் அப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை தே ஹாவ் சம்திங் ஹியர் டு லூஸ் வாட் ஆர் தே தட் இஸ் காஸ்ட் தட் இஸ் ரிலிஜியன் தட் இஸ் ரிலிஜியன் பிகாஸ் ஆஃப் காஸ்ட் அண்ட் ரிலிஜியன் யூ ஹாவ் அட்டைன்டு சூப்பர்மேசி யூ அட்டைன்டு சூப்பர்மேசி யூ ஆர் த பின்னாக்கல் ஆஃப் எவரி ஸ்பேர் ஆஃப் த லைஃப் தேங்க்ஸ் டு காஸ்ட் அண்ட் ரிலிஜியன் if you want to have if you want to be the a citizen in the classless society without losing all these things how will you move to the classless society so in india you have so many things to lose not nothing there are so many things to lose on condition that only you can achieve there is a world to win there is a world to win அவர் சொன்ன ஆமாம் அப்போ அதை சொல்கிறாரு அப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த அந்த அவங்களுடைய அந்த இதுல வந்து பல்கலைக்கழகத்துல ரொம்ப முக்கியமான புத்தகங்கள்லாம் பார்த்தோம் அங்க இருக்கிற ஃபுட்டு அவங்க லைப்ரரியை பார்த்தேன் சாருடைய லைப்ரரியை பார்த்தேன் பாரசர் சார் அவர் என்ன பண்ணாருன்னா பயங்கரமாக எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு தான் அதில் படுக்க வச்சார் நீங்கள் வந்து ஹடைய ஹடை ஐ பீன் இன்ஃபார்ம்டு ஏர்லியர் ஐ வுட் ஹவ் அரேஞ்சர் இன் மை கெஸ்ட் ஹவுஸ் இன்னும் இன்னும் யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னா நான் சொல்லிட்டேன் இல்லைல்ல நீங்கள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் we are ready. Uh, we would like to be uh, to stay in at your residence. Mm. What are the things to be learned by me? What are the things uh, that, that are that are prevalent in the hostel of the university, the guest house of the university? There may be fine AC, there may be furnished rooms and cottage, everything may be. Mm. But this kind of conversation that I want to have from you. Uh, other than ஒரு uh, டில் till till four o'clock, we குட் converse. அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் ரொம்ப அப்பனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரே ஒரு காப்பு ஒரே பெட்ஷீட் கொடுங்க போகுதுங்க இட்ஸ் ஏன் ஆஃப் பெட்ஷீட் அப்படின்னு தூங்கும் போது அதான் சொன்னேன்னா ஒயில் ஸ்லீப்பிங் ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஸ்லீப் அண்ட் விச் திங்ஸ் ஐ ஸ்லீப் இஃப் ஐ நோ எவரி திங் தட் மீன்ஸ் ஐ டோன்ட் ஸ்லீப் அப்படின்னு <laughs> அதனால வந்து உங்களுக்கு வந்து டேஸ் கூட வந்து விடிப்பு கூட உங்களுக்கு இன்இக்வாலிட்டி தூக்கம் வந்து ஈக்குவாலிட்டி தூக்கம் வந்து ஒரு கம்யூனிசம் <laughs> எங்க இருக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது அவர் சொன்னாரு ஆமேட் திஸ் இஸ் அ வெரி ஃபைன் இன்டர்பிரேஷன் நல்லா இருக்கு இந்த விஷயம் வந்து அப்புறம் நிறைய புத்தகங்கள் நோ நோ சைட்ஸ் இன் ஆல்ஃபபேட்ஸ் ஐ எம் நாட் ஐ எம் நாட் ஷுவர் வெதர் ஐ எம் ப்ரனவுன்சிங் இட் கரெக்ட்லி ஆர் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் திங் நோ சைட் இன் ஆல்பபெட் போகும்போது சார் என்ன பண்ணுறீங்க சார் ஆமாம் ஆமாம் புக்ஸ் அடி வச்சிருப்பாங்க ஆ அது எல்லாம் எடுத்துலாமா சரி சரி சரி ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே இல்ல நாம நாம் எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் நம்ம இஃப்ளோ ஏதாவது நடந்தா போயிட்டு வந்துடலாம் சரி இஃப்ளோ இருந்தால் ஒரு முறை போயிட்டு வந்துடலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து இணையதளத்தில் பாட் சார் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் நம்பர் கொடுத்துட்றேன் அறிமுகப்படுத்திட்டு பேச ஆரம்பிச்சிருங்க அவர் பேசிக்காக வந்து பண்ணைபுரம் பக்கத்தில் தேனி மாவட்டம் பண்ணைபுரம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு கிராமம் அவங்க கிராமம் மீனாட்சிபுரம் இந்த மீனாட்சிபுரம் வேற இப்போ ஆஃப்லைட் ராம்குமாரால் இன்ஃபேமஸ் ஆயிருக்கு இல்லையா அந்த அந்த மீனாட்சிபுரம் வேற இது வேற அங்கே வந்து போடி கலவரம் வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் நடக்குது போடி கலவரம் அது இட் கிளைமேட் மோர் தென் எயிட்டி லைவ்ஸ் இல்லை இல்லை இதில் இருக்கும் ரெக்கார்டிங் பிரச்சனையாக இருக்கல அது வந்து இட் கிளைமேட் மோர் தென் எயிட்டி ஆர் ஹண்ட்ரட் லைஃப்ஸ் கிளைம் பண்ணிச்சு அது இன் ஆன் போட் சைட்ஸ் ஆன் போட் சைட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம தான் வந்து அங்கே நிறைய கொல்லப்பட்டோம் நாம மீன்ஸ் பல்லவர்கள் அவர் பாசிசாரி சார் வந்து அதான் சொல்கிறாரு வந்து அவர் ரொம்ப அழகாக இன்னொரு விஷயத்தை சொன்னார் அவர் சொல்றாரு பறையர்கள்ட்ட இருக்கிற பொலிட்டிக்கலைசேஷனும் பல்லர்கள்ட்ட இருக்கிற மிலிட்டன்சியும் கிளப் ஆச்சுன்னா தட் உட் பி ஃபைன் ரெவல்யூஷன் அப்படின்னு தட் உட் பீங் தட் உட் பிரிங் ஃபேண்டாஸ்டிக்ஸ் ரெவல்யூஷன் பறையர்கள்ட்ட வந்து அரசியல் விண்ணப்பிச்சு அட்டாசமாக இருக்குது பல்லர்கள்ட்ட வந்து அப்போ நான் சொன்னேன் அதாவது இட்ஸ் நாட் த ப்ராப்ளம் டு ஹாவ் மிலிட்டன்சி இன் எ கப்புள் ஆஃப் டேஸ் வீ கேன் கெட் மிலிட்டன்சி இஃப் யூ ஹாவ் அ வெப்பன் த மொமெண்ட் வி ஹாவ் வெப்பன் அவர் கேரக்டர் வில் சேஞ்ச் வெப்பன் ஹாஸ் சம் மேஜிக்கல் பவர் டு சேஞ்ச் த கேரக்டர் ஆஃப் எ பர்சன் நம்ம கன் வச்சிருந்தோமா அப்போ நம்மள்ட்ட பவர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் பவர் மீன்ஸ் வெப்பன்ஸ் தானே வெப்பன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆர் சினானிமஸ் தானே சினானிமஸ் தானே அப்போ அப்போ நான் சொன்னேன் அப்போ என்ன பிரச்சனை ஐ திங்க் தட் ஏன் அவங்க வந்து வித்தின் த ஃபோல்ட் ஆஃப் வித்தின் த கிளச்சஸ் ஆஃப் ஹிந்துயிசம் யூ கான் கெட் ரைட் பொலிட்டிக்கல் வியூ தே வாண்ட் ஆல்வேஸ் வாட் த பல்லட் சேஸ் majority of the Pallat says or majority of the people say this perspective, the rest of the people won't accept it, won't opposite it. Uh, what is that is Um, நாங்கள் வந்து வி பிலாங் டு ஹிந்து வி ஆர் த டிசிடென்ட்ஸ் ஆஃப் தி தேவேந்திர குல தேவேந்திரன் வி ஆர் த டிசிடென்ட்ஸ் ஆஃப் தி தேவேந்திரன் நாங்கள் வந்து வி வேர் ஃபோர்ஸ்டு டு பி த ஸ்லேவ்ஸ் வி ஆர் நாட் பி த ஸ்லேவ்ஸ் வி வேர் இன் ஒன் டைம் ஹூ ரூல்டு த கண்ட்ரி வி ஆர் ப்ரைட் ஆஃப் வி ஆர் த ப்ரௌட் ஆஃப் த ரூலர்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி அப்போ நான் சொன்னேன் நீங்கள் அப்படி இல்லையே அப்படி இல்லையே நீங்கள் இந்து மதத்தை கூட இருக்கிறீங்க தேவேந்திரனை ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னோடனே தி மொமெண்ட் யூ அக்செப்ட் ஹிந்து யுவர் ரிலிஜியஸ் இன் ஹிந்துவிசம் சொல்லும் போது வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிராக நீங்கள் எப்படி போராடுவீங்க இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பறைய அதான் சொன்னான் பறையர்களுக்கு என்ன பிரச்சனை அவுட் காஸ்ட்ங்கிறது அவன் சொன்னது மட்டும் இல்லை ஆமாம் வி ஆர் நாட் ஹிந்துன்னு தான் அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பூஜை ரூம் இருக்கலாம் பொட்டு வச்சுருக்கலாம் கோயிலுக்கு நம்ம ஊரில் மாரத்த கோயில் நைட்டு பூரா ரேடியோ பாடலாம் அதெல்லாம் ரைட்டு ஆனால் அவன் என்ன சொல்கிறான் யூ ஆர் நாட் ஹிந்து அஃபிஷியலி வி ஆர் நாட் ஹிந்து ஹிந்துக்களுக்கும் ஹிந்து அல்லாதவர்களுக்கும் தான் சண்டைன்னு எழுதுவான் பீஸ் கமிட்டியில் வந்து இந்த தலைப்பு போடும்போது இப்போ நம்ம ராம்பாகத்தில் ரயட் நடந்ததில்ல ஒரு பிரச்சனை நடந்தது ராம்பாத் ஸ்கூலில் கேள்விப்பட்ட யாராக இருக்குமா ராம்பாகத்து ஸ்கூலில் ஒரு பிரச்சனை இப்போ தான் ரீசெண்ட் ஒரு பா இந்த இமிடியட் பாஸ்டில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக்கில் நடந்தது அதாவது நம்ம பசங்களுக்கும் ஊர் பசங்களுக்கும் ராம்பாக்கத்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிரச்சனை அடிச்சுக்கிறாங்க அப்போ அது சம்மந்தமாக பீஸ் கமிட்டி போட்டாங்க இங்கே தான் விழுப்புரத்தில் நடந்தது அப்போல்லாம் அது பணம் கொடுத்தாரு நிறைய கேஸ் எல்லாம் எஃப்ஐஆர் நம்ம தரப்புல எஃப்ஐஆர் போர்ட் சைடு எஃப்ஐஆர் வாஸ் ரிஜிஸ்டர்ட் அப்போ அதை ஃபாலோயிங் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் தெர் வாஸ் ஏ பீஸ் மீட்டிங் ஹெடட் பை ஆர்டிஓ ஹெடட் பை ஆர்டிஓ அந்த தலைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டால் இரு தரப்புன்னு எழுத மாட்டாங்க திஸ் பீஸ் கமிட்டி டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் ஹிந்துஸ் அண்ட் நான் ஹிந்துஸ் தான் எழுதுவாங்க இப்போ வந்து இல்லை ஏன்னா அது பிரச்சனை ஆகுது ஹிந்து ஃபோல்டரில் நம்மளை கொண்டு வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எழுதுறதில்ல அட்டன்டிவ்லியாக வந்து எழுதுறதில்ல கான்சியஸாக எழுதுறதில்ல ஆனால் இன் தோஸ் டேஸ் எப்படி எழுதுவாங்கன்னா நம்ம பத்திரங்கள்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இந்துக்கள் அல்லாதவர் தான் நம்மளை குறிச்சிருப்பாங்க எல்லாமே அப்போ நான் இதெல்லாம் சொன்னேன் இப்போ நான் சொல்கிறது இது இட்ஸ் நாட் ஒன்லி பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் பட் ஐ கான் சப்ஸ்டின்ஷியேட் வித் ப்ராப்பர் எவிடென்சஸ் தட் ஹேவ் பீன் ஈஸிலி அவைலபிள் ஆன் த பட்டாஸ் அந்த பட்டாஸ் ஆஃப் த ஹவுசஸ் ஆர் ஆன் த டைட்டில் ஆஃப் த லேண்ட்ஸ் நார்த்தன் தமிழ்நாட்டில் இதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அது பண்ணிட்டீங்கன்னா இது வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் சொல்கிறாரு அவங்க அப்பா வந்து முத்துக்கருப்பன் பார்த்தசாரதி ப்ரொஃபஸர் பார்த்தசாரதியுடைய அப்பா முத்துக்கருப்பன் He studied up to 4 standard only. He studied up to 4 standard only. But he was one of the great scholar of Marxism. Uh, when saying uh, government of India set up uh, transitory camps for LTT in those days, the uh, government of India set up uh, more than 100 camps for giving training to the LTTE and various uh, militant organization அட் த டைம் தேவர் அப்போசிங் தேவர் ஸ்ட்ரகிளிங் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இவங்களுக்கு வந்து நிறைய பயிற்சி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுட்ஹில் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்ஸில் அப்போ ஒரு பயிற்சியில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எங்களுக்கு மார்க்சிஸத்தை பற்றி தெரியணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இஸ் ஃபாதர் டு கிளாஸஸ் மார்க்சிசம் டு த எல்டிடிஇ ஃபார் த பீரியட் ஆஃப் டூ மந்த்ஸ் தோ இ ஸ்டடிட் அப் டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அதுக்கு அடுத்தது அவர் சொல்கிறாரு அப்பாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு நிறைய நம்ம பல்லார்குள்னால வழக்க போட்டு நம்மளை ஒழிச்சுக்கிட்டே இருப்பானோன்னு அப்பா வந்து எங்களை ஐடென்டிட்டிலாம் மறைச்சி வெளியூரில் போய் வெல்ஃபேர் ஹாஸ்டலில் தங்க வச்சார் படிக்க வச்சார் எங்கே போனாலும் என்ன சொல்லுவார்னா மீனாட்சிபுரம்னு சொல்லாதீங்க பக்கத்து வில்லேஜ் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களையும் என் கூட இழுத்து வழக்கில் போட்டு இது பண்ணிடுவானுங்கண்ணே அப்போ அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் தேவாரத்தில் படிச்சுட்டு இருந்தேன் எயிட் ஸ்டாண்டர்ட் திடீர்னு ஸ்கூல் லீவ் விட்டாங்க ரெண்டரை மணிக்கெலாம் லீவ் விட்டாங்க எப்பயுமே என் ஸ்கூல் வந்து முன்னாடியே முடிஞ்சால் பசங்களுக்கு மகிழ்ச்சி தானே பையன் எடுத்துட்டு நான் ஓடிடுறேன் அப்புறம் தான் தெரியுது ஏன் லீவ் விட்டாங்கன்னு ஜாதி கலவரம் தேவாரத்தில் நான் ஓடிட்டு வரும்போது யாரே முத்துக்கரப்பனா மீனாட்சிபுரத்தில் வெட்டிட்டாங்களாம் கிழகிறாப்பில் தேவாரம் பஸ் ஸ்டாண்டு கத்திரிக்கிட்டு ஓட்டான் எங்கள் அப்பா வீச்சருவா எடுத்துக்கிட்டு சட்டம் இல்லாமல் ஓடிடுறாரு ஒரு பெரிய கும்பலோட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் டூ கிலோமீட்டர் ஃபேர் அவே ஃப்ரம் தேவாரம்மா ஓடிடுறாரு எனக்கு அப்பாவை பார்த்த அதிர்ச்சி ஏன்னா அப்பா உயிரோட இருக்கிறான்னு ஒரு மகிழ்ச்சி அப்போ யாருன்னு கேட்டால் அப்பா மாரியே இருப்பார் எங்கள் சித்தப்பா அவரை தான் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க அவர் ஏழு அடி இருப்பார் அவரை வந்து பஸ் ஸ்டாண்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க சுற்றிட்டு இருந்தோன்னே அவனுங்க எல்லாம் கத்தி வச்சுக்கிட்டு காலில் ஓடாந்துனாங்களாம் வெட்ட போறடா நீ ஆம்பளை அந்த வெட்டி காட்டுறான்னு சொல்லிட்டுன்னு அந்த பதினேழு பேர் கூட கூட அவர் போராட போராடி இருக்கார் அதுக்கப்புறம் தான் அவரை வெட்டியிருக்கானுங்க இந்த நேரத்தோட நான் சின்ன வயசுலேருந்து கம்யூனல் கிளாஸோடய நான் வளர்ந்தேன் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஒரு தேவாரத்தில் எட்டாவது படித்த ஒரு பையன் தமிழ் மீடியத்தில் படித்த பையன் இஃப்ளூவில் போய் தேர்ட்டி செவன் I say actually, actually he is senior, he is junior team to, to me தேர்ட்டி செவன் தான் ஆனால் விஷன்ஸும் பெர்ஸ்பெக்டிவும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது பக்காவாக இருக்குது அவர் சொல்கிறாரு அப்புறம் நீங்கள் எப்படி போனீங்கன்னு கேட்டேன் நான் ஏன்னா ஆட்டோபயோகிராஃபிக்கில் கேட்குற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது அவங்க பெர்ஸ்பெக்டிவ் கூட உள்ள போகிறதுக்கு இல்லைன்னா அது அப்படியே அஃப்ளூவாக அப்படியே அலூஃபாக இருக்கும் அப்படியே மேலே மிதக்கும் நமக்கு அது உள்ள நிற்கவே முடியாது அவங்க கூட பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சதுக்கு முன்னாடி அவங்களோட பயோகிராஃபி தெரியணும் இல்லையா அப்போ நான் கேட்டேன் அவர் I was doing my masters in English one of my professors told me about JNU JNU uh, I did a diploma in JNU when I was uh, doing my diploma there I came to know about the entrance examination that has been mandatory for getting for gaining admission in central universities I appeared for the entrance examination, எக்ஸாமினேஷன் தென் ஐ வாஸ் ஐ வாஸ் செலக்டட் ஃபார் டூ யூனிவர்சிட்டிஸ் in Hyderabad. One for Hyderabad University, another is IFLU. But I choose IFLU. I choose IFLU rather than Hyderabad Central University. I, I, I did my MPhil here. கம்யூனிகல் கிளாஷை பற்றி தான் பண்ணியிருக்காரு வந்து அப்படி பண்ணலாமான்னு கேட்டான் அடுத்தது எனக்கு என்ன பீங் தி ஸ்டூடெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அவன் என்ன சொல்கிறான்னா லாங்குவேஜ்னா அந்த மக்களுடைய கல்ச்சர்லேருந்து எல்லாத்தையும் படித்தா தான் உனக்கு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு அப்புறம் அவர் வந்து பண்ணியிருக்கார் பண்ணிவிட்டு அப்புறம் அப்போ பண்ணும்போது தான் வந்து ஐ அது வந்து ஐ வாஸ் சூசன் அஸ் த அசோ அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் இஃப்ளூ ஜாயின் பண்ணிட்டு அப்பயே பிஹெச்டி பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு டூ தௌசண்ட் நைனில் பண்ணேன் காஸ்ட் வயலன்ஸ் காஸ்ட் வயலன்ஸ் இன் கண்டெம்பரரி இந்தியா புக்கே காட்டினார் என்கிட்ட ஆமாம் இட் ரன்ஸ் மோர் தென் தௌசண்ட் பேஜஸ் தௌசண்ட் பேஜஸ் மாதவ பிரசாத்னு அவருக்கு ஒரு கைடு அவருக்கு ஃபெலோ தான் கொலிக் தான் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க பட் அவர் ஸோ கொலிக் அவர் சொல்றாரு ஒரு மனிதனுக்கு எத்தனை மொழி தெரியும்னு கேட்டார் என்கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் எங்கல்ஸ் தான் போட்டி லாங்குவேஜஸ்னு சொல்கிறாங்க மாதவ பிரசாத்துக்கு பதினாறு மொழி தெரியுமா பதினாறு மொழி சினிமா பார்ப்பாராம் பதினாறு மொழியில் பேசுவாராம் பதினாறு மொழியில் எழுதுவாராம் எப்படின்னு கேட்டால் அவர் இவர்கிட்ட கேட்டு அப்போ எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு எப்படி இது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா எல்லா இதுலையும் வந்து என்ன பார்த்துருக்குன்னா சினிமா பார்த்து கற்றுக்கிட்டு சொன்னாராம் சினிமா தான் எனக்கு ஒரே வாட்டி ஒரு மொழி கற்றுனா ஒரு பத்து படங்கள் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா போதும் அந்த மொழி உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா சினிமாவில் ஒரு பிராந்தியத்தினுடைய எல்லா டயலாக்டையும் கொண்டு வந்துருவாங்க அது வந்து நமக்கு நல்லது தானே நல்லது தானே பிராமினா இஸ் எ பிராமினா டிபிக்கல் பிராமின் பிராமின் பற்றி இப்படி ஒரு பார்வை உள்ளவர் நம்ம பார்த்த சாருது அவர் எப்படி இவங்களால் ட்ராவல் பண்ண முடியும் அவர் சொன்னாரான் இல்லை இல்லை அவர் வந்து ஒரு ரொம்ப ஆனஸ்டான ஃபிலோ அவர் வந்து ஆனஸ்டான பார்த்தேன் அப்புறம் நான் அது கேட்டேன் அந்த பிடிஎஃப் ஃபார்ம் கேட்டேன் அவர்னு சொன்னார்னா இல்லை இல்லை அது வைவா வைவா வாஸ் வரல வராத வரைக்கும் நம்ம இதை பிடிஎஃப்ல இதை நம்ம இது பண்ண முடியாது இப்போ கம்மிங் மந்த் ஒரு டூ மந்த்ஸில் வாஸ் வந்துடும் அவருக்கு வந்துடும் வந்துடும் வந்த பிறகு அதான் சொன்னேன் பெங்குயின் கொடுத்து உடனே இதை புத்தகமாக போடுங்க காஸ்ட் வயலன்ஸ் இன் கண்டெம்பரரி இந்தியா ஃப்ரம் இஃப்ளூன்னு சொல்லும் போது அது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் சொல்கிறார் அதை கம்ப்ளீட்டாக தொகுத்துருக்குறேன் இந்தியா முழு இதுக்காக ட்ராவல் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது த ரெக்கார்ட்ஸ் வித்தவுட் பீயிங் கரப்டட் பை த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் த ரெக்கார்ட்ஸ் within, வித்தவுட் being கரப்டட் பை த வெஸ்டட் interest ஆர் ஈஸிலி அவைலபிள் அப்ரோச்சபிள் நாட் இன் இண்டியா பட் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் பற்றியும் ஒரு ஒரு டாக்குமெண்ட் வந்து அவங்க கரெக்டாக வச்சுருக்காங்க அவங்க வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்க அவங்க இது ஷாஜாதி அவங்க ஒய்ஃப் அவங்க அவங்களும் ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் டாக்டரேட் இன் இஃப்லு யூனிவர்சிட்டி த டைட்டில் ஆஃப் ஹேர் டாக்டரேட் இஸ் இஎல்டி ஆக்டிவிட்டி அண்ட் மதராசஸ் இஎல்டி ஆக்டிவிட்டி அண்ட் மதராசஸ் Actually, this title is a uh, highly revolutionary title. Mm. Highly, not only revolutionary but also reformative title. Why? Because uh, always our school system tried to put Muslim people away from the uh, from from the English education. They don't want include Muslim people into the folder of English education. Uh, because of that only there have been sometimes poor ELT activity, English learning, English language learning activity, teaching activity may be poor on the part of madrasas, on the part of madrasas, but it will be very high at cost of content also on the part of Christian based schools. இப்போ நீங்கள் நம்ம சேகரட் ஆர்ட் போனீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்காது லாங்குவேஜ் வச்சுட்டு இருப்போம் லாங்குவேஜ் எதுக்கு இல்லை லாங்குவேஜ் எதுக்கு இப்போ இப்போ நாமளே பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு ஏரியாவில் நம்ம ஃப்ளோவாக அடிப்போம் இன்னொரு ஏரியாவில் நாமளே கொஞ்சம் குறைப்போம் லாங்குவேஜை குறைப்போம் எல்லா இடத்துலையும் இதே ஃப்ளோவை அடிக்க முடியுமா எந்த இடத்துல நமக்கு வென் வி ஹாவ் மோர் கிளாரிட்டினா அவர் ஃப்ளோ வில் பி மோர் ஆன் தட் ஏரியா இஃப் யூ டோன்ட் ஹாவ் அவர் கிளாரிட்டி இஃப் யூ கன்ஸ்ட்ரிக்டட் இஃப் அவர் கிளாரிட்டி கிளாரிட்டி இஸ் கன்ஃபைன்டு டு ஏ சர்டைன் லெவல் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆமாம் அவர் ஃப்ளோ வில் பி ப்ரொஃபோஸ்னேட் டு த லேங் டு த கான்டென்ட் தட் வி ஹாவ் இன் யுவர் மைண்ட் இல்லைங்களா அப்போ நான் சொன்னேன் ரொம்ப இதுவும் ரொம்ப முக்கியமான புத்தகமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே என்ன பண்ணார்னா மறக்கவே இது ஹலீம்னு ஒன்று ஒரு டிஷ்ஷு ஹலீம்னு ஒரு டிஷ்ஷு நான் வந்து அது ஹோட்டல் நேம் பழகுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஹலீம் ஹலீம்னு எழுதியிருந்தாங்களா ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷாக அப்புறம் அவர் சொன்னார் உங்களுக்கு ஹலீம் தெரியுமான்னு கேட்டார் தெரியாது தொடர்ந்துட்டுன்னு பட் ஆர் யூ ரெடி டு டேஸ்ட் நியூ திங்ஸ் அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் எஸ் ஐ வாண்ட் டு டேஸ்ட் ஐ வாண்ட் டு டு விசிட் எ பர்டிகுலர் பிளேஸ் த்ரூ மை டங் டங் பட்ஸ் அதை வந்து என்னோட மைண்டோட மைண்டில் ஏற்கனவே நான் பெர்சீவ்டு ஆல்ரெடி நான் ஒரு டேஸ்ட் வச்சுருப்பேன்ல இட்லியை பற்றி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது தோசையை பற்றி ஒரு ஐடியா இருக்குது பீஃப் பிரியாணியை பற்றி ஒரு ஐடியா இருக்குது சிக்கனை பற்றி ஒரு ஐடியா இருக்குது அது கூட நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் இப்போ அப்போ வந்து நான் இப்போ ஹலீம் பற்றி நான் மொத மொதல் என்னுடைய மூளை வந்து ஒரு முக்கியமான ஒரு சுவையை பார்க்க போகுது இது வரைக்கும் பார்க்காத ஒரு சுவையை வந்து பார்க்க போகுது அப்போ அது ஐ திங்க் தட் இட்ஸ் யூனிக் ஸோ தட் ஐ ஆம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு ஆனால் நைட் என்ன பண்ணிட்டாருன்னா நீங்கள் டிஃபனே எடுத்துக்கோனா ஒரு ஹலீம் சாப்பிட்ருங்க ஒரு கிரில் சிக்கன் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரில் சிக்கன் வாங்கி வச்சுட்டாரு ஒரு ஹலீம் வாங்கி வச்சுட்டு சாப்பிடுங்க ஹலீம்னா என்னன்னு கேட்டேன் அப்புறம் சொன்னார் கோட்டா கோட் மீட் என்ன பண்ணுவாங்களா பவுடராக மாற்றுவாங்களா பவுடராக மாற்றி அது கூட வீட் ஃப்ளா வந்து அதை மிக்ஸ் பண்ணி அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்லாம் அது கூட வந்து ஆட் பண்ணி ஒன் வீக்குக்கு அதை வந்து இது பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்து அதுக்கப்புறம் பாயில் பண்ணி ஹீட் பண்ணி ஆஃப்டர் ஆடிங் மின்ட்டு கோரியாண்டர் மின்ட்டு இதெல்லாமே கலந்து அதாவது வந்து ப்ரௌனிஷ் ஃப்ரைடு ஆனியன்ஸ் அது மேலே ஸ்ப்ராலிங் பண்ணி கொடுத்து ஒரு கூழ் மாரி இருக்காது பேஸ்ட் மாரி இருக்குது இட்ஸ் லைக் த பேஸ்ட் ஒன்று வச்சிங்களேன் கையால் நம்ம சாப்பிட முடியாது ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுக்குறாங்க சாப்பிட்ட பார்த்தா அது ஒரு ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு அது என்ன சொல்கிறேன்னா இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறவங்களாம் இதை வாங்கிட்டு போயிடுவாங்களாம் அழிவன் ஃப்ளைட் ட்ராவல்னால் இப்போ நான் இப்போ நான் சென்னைக்கு வரேன் உங்களை பார்க்க வரேன் ஒன் ஹவர் தானே ட்ராவலு வாங்கி ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுப்பாங்களாம் வந்த உடனே உனக்கு ஹலீம் கொடுக்குறதான் ஹலீம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அப்புறம் வந்து அந்த ஈரானி டீன்னு ஒரு டீ ஒன்று இரானி டீ பத்து ரூபா தான் டீயாக இருந்தாலும் பத்து ரூபா தான் ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது அந்த மாதிரி டேஸ்ட்டை நான் இதுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணதில்லை ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த அவருடைய வீடு யார் வீட்டுக்கு பக்கத்துலன்னா அது ரொம்ப முக்கியமானது ப்ரொஃபஸர் சத்யநாராயணன் சொல்லிட்டு நம்ம வி மிஸ் டு அட்டன் இஸ் சேம் டெலிவர் ஸ்பீச் ஆக்சுவலி ஹி கேம் ஆக்சுவலி ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஆப் த்ரூ த ஏப்ரல் மந்த் பனுவல் கண்டக்டட் தேர்ட்டி மீட்டிங்ஸ் டு யூ நோ தட் conducted um, 30 meetings in memory of Dr. Ambedkar. டு செலிப்ரேட் த மந்த் ஆஃப் அதில் ஃபைனலாக வந்து யார் அவங்க கூட்டாங்கன்னா டாக்டர் ப்ரொஃபஸர் சத்யநாராயணன் ஃப்ரம் இஃப்லு டாக்டர் ப்ரொஃபஸர் சத்யன் ஸ்பீச் இஸ் அவைலபிள் ஆன் யூடியூப் இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு ஸ்பீச் சத்யநாராயணன் சத்யநாராயண் ஸோ டார்க் ஸ்கின்டு கை சத்யநாராயணன் வந்து அவர் அழைச்சிட்டு இருந்தாங்க அப்போ நான் நான் போக முடியல அன்றைக்கி தான் நம்ம சத்யாபால் மீட்டிங்கில் கலந்துட்டோம் அந்த டே இட் செல்ஃப் பீன் இன் சத்யாபால் மீட்டிங் அதனால தான் நம்மளால் அதை போக முடியல அந்த போக முடியல அதில் அப்போ வந்து அப்புறம் நான் வந்து நான் சொன்ன இந்த மாதிரி ப்ரொஃபஸர் நான் வந்து குட் ஐ மீட் ப்ரொஃபஸர் சத்யநாராயணன் அப்படின்னு அவர் சொன்னார் இதில் அவர் வந்து இஸ் இஸ் வெரி வெரி வெரி வெரி வெரி ஆக்டிவ் செலிபிரிட்டி ஆக்டிவ் பர்சனாலிட்டி ஸோ தட் வி வாண்ட் டு கெட் டு கெட் ஹிஸ் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் டு மீட் ஹிம் இன் பர்சன் பட் ஹீஸ் நெய்பர் டூ சார் அது பக்கத்து வீடு பக்கத்து பக்கத்து வீடு அப்புறம் அவர் சொன்னார் இந்த மாதிரி சொல்லிட்டு வரவரராவ் கேள்விப்பட்டிருக்கீங்க வரவரராவ் இல்லை சார் வரவரராவ் சார் இஸ் ரிவல்யூஷனரி போயட் ஆஃப் தெலுங்கு லைக் அவர் இன்குலா லைக் அவர் இன்குலாப் லைக் அவர் எஸ்பி ராஜதுரை வரவரராவ் இஸ் ரெவல்யூஷனரி போயட் ரெவல்யூஷனரி போயட் ஆஃப் தெலுங்கு இ வாஸ் அ மீடியேட்டர் இஸ் அ மீடியேட்டர் பிட்வீன் எஸ்டாப்ளிஷிங் ஏஜென்ட்ஸ் வென் எவர் the government of India took efforts, militant groups such as PWG and government of India. He was the mediator. But he has been on the side of militant groups. Uh, Satya, Professor Satyanarayanan is the son-in-law of the Varavarar. அப்போ தான் அன்றைக்கி தான் எனக்கு தெரியும் அப்புறம் வந்து அவர் சொன்னாங்க அந்த மாதிரி அப்புறம் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னார் நான் கேட்டேன் ஐ simply ஆஸ்ட் டூரிங் மை கான்வர்சேஷன் how much persons would be participating national seminar international seminar when you are when you are attending there when you are presenting your papers on dalit issues why because these issues is like these issues is ours i think that they may not know they may not they may, they may not have interested to know about that issues uh, that issues is not their issues if it is the issue of block there there can be some relevance to relevance to them because um, uh, block issues block issues are highly related to the European problem. European problem. Any European problem wouldn't be sorted out without the touch of, without the analyzing of a block problem. So that they may be interested in knowing. White may be interested in knowing what is the block problem. But it's the Dalit problem. That is the problem. I think that it is a, it is like a speck when compared to the Titanic problem. தலித் ப்ராப்ளம் இஸ் லைக் எ ஸ்பெக் இன் திஸ் perspective, ஐ வாண்ட் டு நோ ஹவு மச் persons வில் பி தேர் உட் பி there in யுவர் international செமினார் அப்போ அவர் சொன்னார் அவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்னது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பேர் தான் இருப்பாங்க இஃப் தேர் இஸ் ஆடியன்ஸ் நியர்லி ஃபிஃப்டி ஆர் அபோவ் ஃபிஃப்டி சர்ப்ரைஸ் நீங்கள் நினைக்கிற மாரி வந்து அங்கே வந்து ஒரு பெரிய அளவில் அதாவது பேக்கட் ஹால் ஆடியன்ஸ்லாம் பார்க்க முடியாது இல்லை பட் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிசிபெண்ட் இஸ் ஒர்த் ஆஃப் தௌசண்ட் பர்சன்ஸ் ஒர்த் ஆஃப் தௌசண்ட் பர்சன்ஸ் இன்ட்ரோடக்டரி லெவலில் இருக்க மாட்டாங்க அவங்க தே ஆர் நாட் இன் த இன்ட்ரோடக்டரி லெவல் நீங்கள் வென் யூ கோ ஃபார் டாக்கிங் வென் யூ ஆர் தேர் ஃபார் டா ஃபார் டேக்கிங் ஏ கிளாஸ் ஆன் தலித் இஷ்யூஸ்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு முன்னாடியே அவங்க அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க தே நோ எவ்ரி திங் அப்போ அவங்கள்ட்ட தான் நீங்கள் கன்வெர்ட்ஸ் பண்ண போகிறீங்க அந்த வாரியர் அப்புறம் அப்புறம் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்டேன் ஹவு அவர் ப்ராப்ளம்ஸ் இஸ் ஃபெல்ட் இன் அமெரிக்கா பர்டிகுலர்லி பை த பிளாக்ஸ் ஆம் நாட் ஆஸ்கிங் அபவுட் ஒயிட்ஸ் ஹவு அவர் ப்ராப்ளம் இஸ் ஃபெல்ட் அவர் ப்ராப்ளம் இஸ் அவர் ப்ராப்ளம் சென்சிடைஸ்டு பை த பிளாக்ஸ் ஆஸ் த ஹவ் பீன் ஃபேஸிங் சச் இஷ்யூஸ் லைக் எஸ் லைக் எஸ் இன் இண்டியா ஹவு தே have டேக்கிங் அவர் ப்ராப்ளம் ஹவு how they லுக்கிங் அட் looking ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்காகவும் உண்மையாகவும் இருந்துச்சு ஆக்சுவலி இட்ஸ் அ பிட்டர் ட்ரூத் இட்ஸ் அ ஸ்லாப்பிங் ட்ரூத் பட் வி ஹாவ் டு ஷோ அவர் சீக் டு த ட்ரீ ட்ரூத் வாட் ஈ செட் இஸ் லைக் தட் த பிளாக்ஸ் இன் அமெரிக்கா ஒன்ஸ் ஹூவர் விக்டிம்ஸ் ஆஃப் ஒயிட்ஸ் நேக்கடு கிரிமினாலிட்டி நேக்கடு குரியலிட்டி ஒன்ஸ் தேவர் ஒன்ஸ் தேவர் விக்டிம்ஸ் ஆஃப் தி த பிளாக்ஸ் in America or with the mentality of the or, are with the mentality mentality of the OBC like in India. How insensitivity, how insensitivity, OBCs are highly insensitive. They are intelligent, they are talented, they are highly educated, but they don't want to give emancipation liberty to the to the persons who are under them according to the ladder of the Manu. They are ready to speak liberation for themselves, but they don't want to allow liberation, liberation to go beyond themselves. அதே அதே ஓபிசி நான் வந்துட்டேன் வந்துட்டேன் ஹலோ கேட்டேன் பட் தென் ஹூ ஆர் தே தென் ஹூ ஆர் தே டு ரியலைஸ் அவர் ப்ராப்ளம் பிளாக்கிஸ் ஆர் நாட் ரெடி இப்போ பிளாக்கிஸ் ஆர் நாட் ரெடி டு சென்சிடைஸ் அவர் ப்ராப்ளம் டு நோ அவர் ப்ராப்ளம் டு கம் டு நோ அவர் ப்ராப்ளம் ஹூ ஆர் தே டு ஹூ ஆர் தே டு வில்லிங்லி டு நோ அவர் ப்ராப்ளம்னா தோஸ் ஹூ ஆர் ஹெய்லிங் ஃப்ரம் ஹூ ஹாவ் கம் ஃப்ரம் இன் அமெரிக்கா தே ஆல் தே ஆர் ஆல்வேஸ் ஐடென்டிஃபைங் வித் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த தலித் லேட்டின் அமெரிக்கா லாட்டின் அமெரிக்கானுடைய பொலிட்டிக்கல் சினாரியோவும் தாழ இங்க நாம பார்க்குற சினாரியோவுக்கும் அப்படியே மேட்ச் ஆகும் நானே பிளாக் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது இன்டர்நேஷனல் வியூ தானே அப்ப என்ன காரணம் கேட்டா அவர் அதான் சொல்றாரு என்னன்னு கேட்டா பி இட் அமெரிக்கா பி இட் அமெரிக்கா பி இட் ஆஃப்ரிக்கா African countries, they are not they were not supported by, they were not guided by Marxism. If there is no Marxism, one should not அப்போஸ் தி அப்ரஸர்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லை இருந்துச்சுன்னா நீங்க எதுக்கு தானே போறீங்க இப்போ யார் இந்த விக்டிம்ஸ்னாவே நீங்க என்னது அப்ரஸர்ஸ் வந்து எதிர்ப்பீங்க தான் அந்த தளத்துல தான் அவங்க எதிர்த்துருக்குறாங்க பிளாக்ஸ் பூராமே ஒரு ஸ்ட்ராங் வந்து என்னன்னா ஒரு பொலிட்டிகலைசேஷன் கிடையாது ஆனா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிக்கும் அப்படிதான் அவங்க இண்டிஜினியஸா தான் அந்த ஸ்ட்ரகுள் வருது லேட்டர்லி இட் வாஸ் ஸ்டியர்ட் பை philosophically guided by, being philosophically guided, being politically guided, being uh, politically tutored by Marxian ideology. அதனால் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் விக்டிம்ஸ்னா என்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் அப்ரஸர்ஸ் பெர்பட்ரேட்டர்ஸ்னா என்னங்கிறதுல வந்து அவங்க கிளியராக இருக்கிறாங்க அதனால தான் லேட்டின் அமெரிக்கன் வந்து நீங்கள் ஈழ பிரச்சனையை கொண்டு போய் சொன்னால் கூட லாட்டின் அமெரிக்காவில் புரிஞ்சிக்க முடியும் லாட்டின் அமெரிக்காவில் புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி வந்து யார் யார் பின்னாடியில் இருக்காங்க விஷுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க இல்லை எனக்கு ஃப்ரம் தேவாரத்துலேருந்து பேச முடியுது தேவாரம் தேனி இதுலேருந்து பேச முடியுது லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரியும் அவரால் பேச முடியுது அண்மை காலத்தில் எனக்கு அதான் நேற்று கூட டே பிஃபோர் எஸ்டர்டே we held a long discussions and such we had a long discussion on the tea table of uh, அண்ணாமலை ரெஸ்டாரண்ட் நானும் சிவாவும் பேசிட்டுமோ சொன்னேன் இந்த சோ கால்டு ஸ்காலர்ஸ் பூராமே உலகமய ஒரு உலக அளவில் ஒரு பார்வை இல்லைன்னா அவங்க ரைட்டிங் நம்ம ஸ்பீச்சஸ்லாம் உழுந்துடும் சிவா இப்போ நீங்கள் அண்மையில் அது மாதிரி யார் இருக்கிறத நீ பார்த்தான்னு கேட்டேன் தமிழ்நாட்டில் அது பேர் யாராவது ஒரு ஸ்காலர் சொல்லுங்க திருமாவளவன் எடுத்துக்கங்க சொதப்பு அதெல்லாம் நமக்கெல்லாம் இதுவே கிடையாது அதாவது என்னன்னு கேட்டால் இஸ் லைக் எ பூவர் ஹோட்டல் that has that uh, that doesn't have a menu for us that that, that doesn't have a food for us அப்போ என்ன பண்ண முடியும் ஒரு ஆளால் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் வந்து குரலை வச்சு மயக்கீங்க மயக்கிங்க ஃப்ளக்சுவேஷனில் எவ்வளோ நேரம் மயக்கு இது கிராஃப்ட் இப்போ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் என்னோடய ஸ்டே மேடேஜ் பேச்சு ரெட்டாரிக்கெலாம் கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் உங்களை வந்து ஏமாத்தலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இருக்கலாம் ஆனால் யாரை ஏமாற்றலாம்னு கேட்டிங்கன்னா இனிஷியலாக இருக்கிறவங்கள தான் ஏமாற்ற முடியும் என்ன பண்ணுவாங்க ஸ்டைல் இருக்கு கண்டென்ட் இல்லைன்னு போயிட்டு போயிட்டு வந்துடுவோம் கண்டென்ட் இருக்குது பெர்ஸ்பெக்டிவ் இல்லைன்னு போயிட்டு அப்போ வந்து அப்போ பார்த்தசாரதி போன்ற இன்டலெக்சுவல்ஸ் நம்ம பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ரெண்டு ஏரியாவும் தெரியுது அப்போது லாஸ்ட் வீக் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் திடீர்னு மதியம் ஃபோன் பண்ணியிருந்தார் சார் எங்கே இருக்கிறீங்க தோழர் அப்படின்னு அவர் சொன்னார் இந்த மாதிரின்னு அம்பேத்கர் ஸ்டேச்சை பற்றி ஒரு பேப்பர் ஒன்று இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரெசன்டேஷன் உலகம் முழு யாருடைய சிலை அதிகமாக உடைக்கப்பட்டிருக்கும் அப்போ அப்படி அதை பற்றி எழுது அந்த பரமக்குடி இது வந்துச்சா அவனுக்கு சார் நான் போட்டுறதுனே மெயில் படிச்சு பாத்தீங்களா அதை படிச்சு பாத்தீங்களா அதை படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன் படிச்சு பார்த்துட்டு அவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுங்க கண்டிப்பா நல்லா எழுதியிருக்காரு அந்த பரமக்குடி வயலன்ஸ் இன் வீச் அவர் பெர்சன்ஸ் மோர் தென் செவன் பெர்சன்ட் ஃப்ரம் அவர் கம்யூனிட்டி வேர் கில்டு அப்போ அவர் அதான் சொல்கிறாரு லாஸ்ட் வீக் நான் வந்த உடனே ஹைதராபாத்லேருந்து வந்த உடனே ஹைதராபாத்லேருந்து வந்த உடனே நான் அனுப்பிச்சு விட்ருந்தேன் ரெண்டு எழுதி அனுப்பிச்சேன் தலித் இஷ்யூஸ் பற்றி ஒன்றையும் அவர் என்ன சொன்னார் பிடிஎஃப் எல்லாமே நான் அனுப்புறேன்னு சொன்னார் அதை நான் எழுதுற பிடிஎஃப் வராமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஏன்னா இபிடபிள்யூ e வந்து நம்ம வாங்கி படிச்சுக்கலாம் அது வேற பிடிஎஃபாக இருக்கும்போது நம்ம படிச்சுறது நல்லது இல்லையா அப்போ அதை சொன்னார் ஏன் வந்து இந்த சிலை உடைக்கப்படுது இப்போ அதாவது வந்து லெனின் ஸ்டாச்சு உடைக்கும் போது அது வேற லெனின் என்ற மனிதர் மேலே இருந்த கோவம் இல்லை லெனினுடைய ஐடியாலஜி மேலே இருந்த கோவம் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் அம்பேத்கர் மேலேயும் கோவம் இருக்குது அம்பேத்கர் ஐடியாலஜி மேலேயும் கோவம் இருக்குது இப்போ நம்ம சென்டினரி இயருக்கு பிறகு வச்ச சிலைகள் இருக்குது நைன்டி அவருக்கு வந்து நைன்டி ஒனில் நம்ம செலிப்ரேட்டடு அம்பேத்கர் சென்டினரி இயர் இன் நைன்டீன் நைன்டி ஒன் அப்புறம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய சிலைகள் வச்சோம் அக்ராஸ் த கண்ட்ரி அக்ராஸ் த கண்ட்ரி வி இன்ஸ்டால்டு ஸ்டாச்சுஸ் பிளண்டி இன் பிளண்டி ஏன்னா வித் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சென்டினரி இயர் சென்டினரி இயர்ன்றது நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக அப்போ அதில் வருது ஆனால் இவர் என்ன கேட்குறாருன்னா இன் ஏர்லி செவன்டிஸ் இன் ஏர்லி ஃபிஃப்டிஸ் எத்தனை சிறைகள் வைக்கப்பட்டிருக்கு இன் ஏர்லி சிக்ஸ்டீஸ் இன் இன் ஏர்லி சிக்ஸ்டீஸில் என்ன ஏன்னா அவர் ஃபிஃப்டி சிக்ஸில் அவர் வந்து பாசிங் அவர் ஆவார் அப்போ சிக்ஸ்டி எது வந்து விட் குட் பி த ஃபஸ்ட்டு ஸ்டாச்சு அவங்க எந்த ஃபீலிங்கோட வச்சுருப்பாங்க இப்போ நூறு வருஷத்துக்கு பிறகு அவர் ரிலவெண்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வைக்கிறது வேற ரொம்ப இமிடியேட் ஃபாஸ்ட்டில் வைக்கிறதுன்றது வேற அப்போ அதனால் கொஞ்சம் நான் இது தேவை தன்னோட இருந்தது அப்புறம் நான் சொன்னேன் அது நல்ல விஷயம் அது அது செய்யுங்க அதை ஏன்னா ஸ்டாச்சுன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் மியர் ஸ்டாச்சு இப்போ நம்ம வந்து ஐடியல் ஒர்ஷிப்பிங் வந்து நமக்கு ஒரு கல்ட்டாக இருக்குது இந்தியாவில் ஐடியல் ஒர்ஷிப் இஸ் ஏ கல்ட் இன் இந்தியா கல்ட் இன் இந்தியா இப்போ நாமளே கூட வந்து டோன்ட் ஒர்ஷிப் அப்படின்னு சொன்னால் இவங்க அடங்க மாட்டாங்க நம்ம ஜனங்க ஏதாச்சும் ஒரு சிலையோ ஒரு ஃபோட்டோ முன்னாடி அவங்க நின்னா தான் அவங்களுக்கு ஒரு இது வருதுன்னு வச்சுங்க அப்படி தான் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் கட்டமைக்கப்படுது அவங்களுடைய தேட் பிலீஃப் கன்ஸ்ட்ரக்டட் இன் சச் ஏ வே சார் புத்திசம் போனது காரணம் அதான் சார் ஆமாம் ஆமாம் அப்போ நம்ம ஆளுங்க பிரில்லியண்ட்டாக என்ன பண்ணுறாங்க ஸ்டாச்சு இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்சலீட்டாக ஆகிடக்கூடாது ஆக்கைக்கா ஆகிடக்கூடாது அப்போ அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இல்லை இல்லை ஆனால் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் ஆ லீடர் ஆ ஃபிலாசபா அண்ட் ஆ மென்டா ஷுட் பி என்டர்டு இன் டு த மேசஸ் த்ரூ தர் ஐஸ் ரேதர் தென் தேர் இயர்ஸ் In such a way, Ambedkar statues have been installed, have been installed across the country, across the world. ரொம்ப ஒரு தீவிரமாக அதாவது சொல்கிறேனே ஒரு ஒரு சிவில் சர்வீஸ்க்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க வெறித்தனமா படிச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது நம்ம ஹெட்டிக்காக ஐ மீன் ஹெட்டிக் ப்ரிப்பரேஷன் சொல்கிறோம்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற மாதிரி அவங்க நிரூபிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை டாக்குமெண்டேஷன் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சொல்றாங்க ரைட்டிங் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அம்பேத்கர் மீண்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார் தான் அவருக்கு ஸ்பீச்சை விட வந்து ரைட்டிங் மேலே தான் அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதான் நம்ம சாதாரண சாதாரண வேலை இல்லை இல்லை அதான் அதான் அதான் நான் சிவாட்ட கூட சிவா சொன்னாப்புல ஃபேக்டா எழுதுறாப்புல ராஜ்குமார்னு சொன்னேன் இல்லை எழுதிட்டோம் இப்போ கோல்டு ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம ஏன் பின்தங்கி இருக்கணும்னு ஒரு கட்டுரை எழுதுறாப்புல ஃபோர் ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் ஆனால் என்னது எதுக்காக சொல்லிட்டேன்னு லேக் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ வந்து நீ என்ன ஏன் நீ டெக்னாலஜி வந்து உனக்கு தெரியாதா தெரியும் உனக்கு அப்போ அதுக்குள்ள நீ ஏன் டெக்னாலஜியை பயன்படுத்தலை அப்படின்னு ஏன் பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னா இம்போர்ட் பண்ணுற நீ இம்போர்ட்டில் உனக்கு கமிஷன் வருது இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கு அதில் அது மட்டும் இல்லாம இம்போர்ட் பண்றதால தான் மக்களால் வாங்க முடியல காசு வாங்க முடியல வாங்க முடியாத காரணமே காசு ஆமா இண்டிஜினியஸா இருந்துச்சு நம்ம சீப்பா இருக்கும்ல பிரிஞ்சால் இருக்கு அது ஏன் சீப்பா இருக்கு அது ஈஸிலி அவைலபிள் இண்டிஜினியஸ் கிராப்பு அதனால நமக்கு ஈஸியாக இருக்குது கத்திரிக்காய் இதே கத்திரிக்காய் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கோல்டை விட பெரிய அளவுக்கு மாற்றலாம் நீங்கள் இதை வந்து ஆறு மாதத்துக்கு கிடைக்க முடியாத பண்ணி அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து ஹூஸ்டன்ல தான் வருது அப்படின்னு சொன்னீங்க நியூயார்க்லேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு என்ன பண்ணுவீங்க அப்போ அது கொடுக்க தயாராகிடுவீங்கல்ல அப்போ நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா நாமளே தான் உருவாக்குறது ஒரு ஆர்டிஃபிஷியல் என்ன சொல்கிறது பாசிட்டியை உருவாக்குறது ஒரு பற்றாக்குறையை உருவாக்கி அதை வந்து நாங்கள் போயிட்டு பிறகு போயிட்டு வந்த பிறகு அதான் நான் ஃபீல் பண்ணேன் வாட் ஐ ஃபெல்ட் இஸ் தட் ஓ வி ஆர் லேசி சோம்பேறினா நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்ம ஆக்டிவாக இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணல ஒரு டார்கெட்டடாக இல்லைல்ல ஏன் படிக்கிறீங்க இன்னும் நோக்கம் படிக்கிறீங்க ரைட்டு தெரிஞ்சுக்க என்ன த மொமெண்ட் வி நோ சம்திங் நியூ சொல்லும்போது வி ஃபீல் ஹாப்பி அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அதோ அது மட்டும் தானே அது அது இட் இஸ் ஐ திங்க் தட் இட்ஸ் த பிரிமரி ரிக்வெஸ்ட் ஆஃப் ரீடிங் கெட்டிங் ஹாப்பினஸ் இஸ் வெரி வெரி வெரி பிரிமரி பிரைமரி ரிக்வெஸ்ட் ஆஃப் ரீடிங் ஆமாம் அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு ஒன்று இருக்கும்ல அது என்னது அப்போ உனக்கு பெர்ஸ்பெக்டிவ் வருது இல்லை எழுது ஒரு ரீடிங் சொல்றது என்னது லேடன் வித் நம்பர் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் லேடன் வித் நம்பர் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் லேடர் வித் நம்பர் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் ஏறத்தாழ ஒரு குழந்தை ஒரு கும்பலில் நிற்கிற மாதிரி ஐ திங்க் தட் இட் இஸ் ஐ திங்க் தட் இட் இஸ் இட் இஸ் அகின் டு சர்ச்சிங் எ நீடில் இந்த ஹேர் ஹேர் ஸ்டாக் வைக்க பொருளை வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஊசியை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா ஹேர் ஸ்டாக்ல வந்து ஒரு ஊசியை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஆனால் அப்படி இல்லாமல் எந்த இது வந்து உனக்கு இருக்கும் பெர்ஸ்பெக்டிவே இல்லாத உனக்கு ஃபேக்டை மட்டும் உனக்கு வேணும்னு வச்சுக்கேன் எப்படி நீ படிக்க முடியும் அதான் அதான் நினச்சிட்டு இருக்கிறேன் அதாவது வந்து படிக்கிற ஸ்டைலே மாற்றணும் பொழுது எழுதுற ஆனால் தான் ஆஃப் லேட் நான் எழுதுறதில்ல இப்போ ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன்ல எழுதாமல் இருக்கிறேன் அப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன் நான் எல்லாத்துக்குள்ளேயும் இங்கே வந்து ஒரு கான்ட ஒரு தொடர்பு இருக்குது உங்களை தொடர்புபடுத்த தெரியலே தவிர பிரிக்ஸ்டிலருந்து பிரிக்ஸ்டிலருந்து வழுதுரட்டி வரைக்கும் தொடர்பு இருக்குது பிரிக்ஸ்டி பிரிக்ஸ்டிலருந்து வழுதுரட்டி வரைக்கும் தொடர்பு இருக்குது லாட்டின் அமெரிக்காவிலேருந்து கொண்டங்கி வரைக்கும் தொடர்பு இருக்குது ராம்பாக்கம் வரைக்கும் தொடர்பு இருக்குது நமக்கு தொடர்புப்படுத்த தெரிலன்றது தான் விஷயம் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த ஆள் சொல்கிறான் நேற்று முந்தா நாள் நினைக்கிறேன் கோபாலகிருஷ்ணன் காந்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார் வந்து என்னது ஹிந்துல இங்கிலீஷில் இங்கிலீஷில் இங்கிலீஷில் எழுதியிருந்தார் வாட் வி மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் வாட் வி லெஸ்ட் வாட் வி மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் டூர் அப்படின்னு இது இப்படி தான் இருக்கும் டைட்டில் அது கோபாலகிருஷ்ணன் காந்தி தான் எழுதியிருந்தாரு அப்போல்லாம் வந்து அவர் இந்த ஆஃப்ரிக்கன் டூரில் தானே இருக்கார் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப்ரிக்கன் டூரில் இருக்கும்போது எழுதியிருக்கார் ரொம்ப அற்புதமான கட்டுரை ரொம்ப அற்புதமான எடிட்டோரியல் ஆரம்பத்தில் அவர் எப்பயுமே ரொம்ப பொயட்டிக்காக எழுதக்கூடியவர் லிட்ரேரியா பொயிட்டிக்காக எழுதக்கூடியவர் நாம் வந்து ரீடர்ஸ் வில் பி உட் பி ஹைலி பெனிஃபிஷரி வென் தே கோ இன் டு த ஆர்டிக்கல் ஆஃப் கோபாலகிருஷ்ணன் காந்தி அது வென் தே கம் அவுட் தே வில் பி டிஃப்ரெண்ட் பர்சன் ஆக்சுவலி வென் யூ கோ இன் யூ கோ யூ மே கோ வித் யூ you may travel into the article with a different perspective but when you come out from his article you will be different your perspective will be different எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கோபாலகிருஷ்ணன் காந்தி ஆர்டிக்கல் படிக்கிறதுக்கு அது என்ன லேட்டன் வித் ஃபேக்ட் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டுத்தையும் அப்படியே ஒரு மிக்சராக கொடுப்பாரு அதனால் அதனால் நல்லாயிருக்கும் அவரது படிக்கிறதுக்கு அவர் அதான் சொல்கிறாரு ஆமாம் ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஆர் ஹோஸ்ட் கண்ட்ரீஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் இஸ் தேர் அவர் பிரைம் மினிஸ்டர் இஸ் தேர் in the host country mindset and psyche, there is a problem that is a racial discrimination, racial attack. Recently, off late in India, that has been on the rise. Racial attack, racial violence has been on the on rise against particularly African people, thanks to their color, thanks to the color, thanks to the color particularly our external affair minister, instead of warning, instead of taking stringent action against the perpetrator of the racial violence, they advised the foreigners not to roam in the midnight. They advised the foreigners to attire in decent dress. They advised the foreigners to speak in soft voice. They advised the foreigners to drive their car in a speed that is accepted by the norms of India. Hmm. In such a way, she has been also spewing venom hmm. or she has been adding fuel to the fire of racial hmm. violence and racial discrimination. Who spewed this kind of venom? Not ordinary fellow, foreign external affairs minister. The host country will have these issues when our prime minister is there what genuine reply or reaction that has our prime minister has taken from India, taken from India. Uh, அப்புறம் அது ஜெர்மன் சான்சலர் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இஸ் நேம் ஆஃப் ஜெர்மன் சான்சலர் மெகர்கல் ஆஞ்சனா மெர்கல் when she went to when she uh, visited in Israel she openly regretted for the genocides she openly regretted for the genocides. What he writes, what he write in that article, we know, we, I am very sure Narendra Modi is not Angela Merkel. Angela Merkel. He listed out some of the persons who tendered their hope, genuine excuse, regret, regret for their countries, uh, for the, uh, the for their country's violence against some peasants. பிரமாதமான ஆர்டிக்கல் பிரமாதமான ஆர்டிக்கல் சரி இப்போ ஒரு வியூ அப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டேன் இதை தமிழில் அவர்கிட்ட என்ன மாதிரி கேட்டார் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு போது இப்படிப்பட்ட ஒரு கட்டுரையை அவரை பற்றி எழுதுவது இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸில் இந்த ஆர்டிக்கல் அவங்க படிப்பாங்க தே ஹாவ் சான்ஸ் டு ரீட் தீஸ் ஆர்டிக்கல் இன் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் ஆஃப் இந்து ஒருவேளை அவங்களுக்கே இந்த ஐடியா இல்லைனாலும் இதை படித்த உடனே அவர் மேலே ஒரு வருத்தம் வருமா வராதா அப்படின்னு கேட்டாங்க அப்போ சொன்னோம் அவளோ சப்ஜெக்டிவிட்டிய பிரச்சனையை பாக்கறீங்க ரேசியல் வையலன்ஸ் அகன்ஸ் ஆப்பிரிக்கன் कंट्रीஸ் ஆர் नोन டு ஆல் नोन டு ஆல் இட் இஸ் நாட் லைக் தி स्नेक இன் தி கிராஸ் இஸ் नोन டு ஆல் அப்ப இந்த பிரச்சனையை என்ன பண்ணனும் அட்ரஸ் பண்ணனும் இல்லையா அட்ரஸ் பிரச்சனை பண்ணு ஏன் கேட்டா தி ரிலேஷன் बिटवीन इंडिया அண்ட் ஆப்பிரிக்கன் कंट्री ரிலேஷன் बिटवीन इंडिया அண்ட் ஆப்பிரிக்கன் कंट्री ஹவ் ஏ ஹவ் ஏ เชரிஷ்ட லெகசி uh, I cherished cherish a checkered legacy. Appa ninga enna pandringa? You unleash damage to the checkered legacy of India that has with the African countries. Uh, uh, since the coming of, since the coming of, since uh, since the NDA coming, since the NDA coming, the violence, the discrimination, the violence, the discrimination, not from the ordinary person, but from the cabinet minister has been on rise. That is the issue that has been addressed. ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் சொன்னேன் ஏன் உங்களால் பண்ண முடியல இங்கே பிளாக்காக இருக்கிறவனே நீங்கள் தாக்குறீங்க உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து யூ ஆர் யூ ஹாவ் பீன் த கான்சியன்ஸ் கான்சி ஹைலி கான்சியஸ் பெர்பரேட்டர் ஆஃப் ஆஃப் சச் சச் வைலன்ஸ் அதனால் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னு நான் வந்துட்டேன் அப்போ அப்ப நம்முடைய அதான் நான் சொன்னேன் ரைட் இப்போ சமீபத்தில் முகமது அலி என்னுடைய ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரண்ட் லைனில் ஒரு அழகான ட்ரிபியூட் அந்த ரொம்ப மறக்க முடியாத ஒரு ட்ரிபியூட் அது இப்போ சமீபத்தில் எங்கேயே பார்த்தேன் ட்ரிபியூட்டை மட்டுமே ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க ட்ரிபியூட்டை மட்டுமே யாருக்கு நம்ம ட்ரிபியூட் பண்ணுவோம் ட்ரிபியூட் பண்ணுவோம் இன்டர்நெட் லெவலில் யாருக்கு ட்ரிபியூட் பண்ணுவோம் இப்போ நானே இறந்துட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் மெசேஜ் இருக்கு என்னை பற்றி ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆனா நமக்கு இப்படிப்பட்ட எக்ஸ்போஷர்ஸ் இல்லாத நான் இறந்துருந்தேன்னா ஒரு பயாலஜிக்கலா ட்ரிபியூட் பண்ணிருப்பேன் நிறைய கிணறு எங்க அண்ணங்க எங்க சொந்தக்காரங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஐகான் இறந்துருக்காங்க இல்லைங்களா அவங்கள பத்தி ஒரு புத்தகம் ட்ரிபியூட் மட்டுமே ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்காங்க ஆனா ட்ரிபியூட் மட்டுமே ட்ரிபியூட் மட்டுமே இல்லைல்ல அந்த நேரத்துல அந்த பாசிங் அவர் பர்சனுடைய அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு அதை பத்தி பேசுறாங்க ரொம்ப பிரமா அந்த அந்த ஆன் த லைன் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷன் த tribute ஃபார் Muhammad அலி ஹாஸ் been published இந்த ஐ திங்க் தட் இந்த லாஸ்ட் ஃப்ரண்ட் லைன் அதில் அவர் சொல்கிறாங்க என்னால் மறக்க முடியாத அந்த இது ஆஃப்டர் கெட்டிங் ஆஃப்டர் வின்னிங் ஒலிம்பிக் நியர்லி எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு முகமது அலி வாஸ் தட் ஒரு பார்ட்டி கொடுக்குறதுக்காக ஒரு ஹோட்டல் போகிறாரு ஹோட்டல் போன போகும்போது அந்த தட் ஹோட்டல் வாஸ் ஓன்டு பை எ ஒயிட் ஹேவிங் சீன் ஹிஸ் கலர் ஹி ஸ்டார்டட் அப்யூசிங் ஹிம் த ஒயிட்ஸ் ஓனர் ஸ்டார்டட் அப்யூசிங் ஹிம் அப்போ அவர் சொல்கிறாரு அவன் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாங்க நோ இஸ் எ ஒலிம்பிக் மெடல் வின்னர் அவன் சொல்கிறான் நாட் மைண்டிங் அபவுட் இட் தோ ஹீ இஸ் எ ஒலிம்பிக் மெடல் வின்னர் இஸ் எ பிளாக் ஹியர் இஸ் எ நிக்கர் ஹியர் கெட் அவே ஃப்ரம் ஹியர் அவர் வந்து ஓஹியோ நதியில் அந்த ஒலிம்பிக் மெடலை வந்து அவுத்த அடிக்கிறாரு எழுதுகிட்டே அவன் எழுதுறான் இந்த விஷய சர்க்கிள் ஏற்படுத்தும்ல நம்ம ஒரு கல்லை விட்டு எரிஞ்சா வட்டம் வட்டமாக வரும் இல்லையா அந்த விஷய சர்க்கிள்ல இருந்தால் அவருக்கு அந்த அந்த மெடலை விட்டு எறிந்த போது ஓஷியோ நதியில் உருவாகிய இந்த மெல்லிய வளையங்களிலிருந்து தான் ஒரு புதிய முகமது அலி பிறப்பெடுத்தார் இவர் எங்கேருந்து வந்தார் இவர் எங்கேருந்து வந்தார்னு கேட்குறீங்க இல்லையா எங்கேயாச்சும் ஒரு இன்சிடெண்ட் நடக்கணும் இல்லையா அந்த இன்சிடென்ட் தான்